الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا اما بعد معاشر المسلمين رحمكم الله اوصيكم عباد الله واياي نفسي اولا بتقوى الله فان التقوى تنجيكم من عذاب النار ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون وقال أيضا لتبلون بأموالكم وأنفسكم ولتسمعن من الذين أوتوا الكتاب ومن الذين أشركوا أذى كثيرا وإن تصبروا وتتقوا فإن ذلك من عظم الأمور صدق الله العظيم قال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكهها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அளவற்றாளனும் நிகரற்ற அன்புமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் காந்தி மதம் ஏந்தி வந்த தன்மார்க்க போதகர் சத்திய தூதர் சர்தாலே ஆலம் நமது உயிருக்கு மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அவர்கள் மீதும் இந்த தீன் திக்காலத்தில் ஒரு வாடாத மலரா இருக்க வேண்டும் வாடிய மலராக்க கூடாது இந்த உயிர் தியாக நிறுத்த தியாக சீருத்தம சகாபாக்கள் மீதும் உலகத்திலே வாழ்ந்த வாழ்கின்ற வாழப் போகின்ற அத்துணை சாலைகான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றைக்கு உண்டாவதாக ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹுடைய நிலையார்களே அல்லாஹு சுபகான ஒசால எந்த நல்ல விஷயங்களை தன் வாழ்வில எடுத்து நடக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அந்த நல்ல விஷயங்களை தன் வாழ்வில எடுத்து நடக்கும்படியும் எந்த தீய சேர்ந்து விலகி கொள்ளும்படி கட்டளிட்டுள்ளானோ அத்தீய சேர்ந்து முற்றிலும் விலகி கொள்ளும்படியும் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தப்பா இந்த விஷயம் செய்து கொள்கிறேன் ஞாபகம் கூட்டிக் கொள்கிறேன் மேலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு சுபகான இந்த உலகத்துல படைத்த படைப்புகள் ஆக சிறந்த படைப்பு தான் மனிதன் அல்லா உலகத்தில் அத்துணையுமே குன் என்று சொல்ல கொண்டு படைத்தான் ஆனால் மனிதனை அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தான முபாரக்கான கையால படைத்தான் அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னவெல்லாம் படைத்திருக்கிறானோ அவையெல்லாம் மனிதனுக்கு தான் படைத்தான் ஹலத்தல்லக்கும் மாப்பில் இந்த உலகத்துல உயிர் உள்ளதும் உங்களுக்கு தான் உயிரற்றதும் உங்களுக்கு தான் நீங்க அனுபவீங்க சுவர்க்கம் கூட மனுஷனுக்கு தான் அல்லாத சொர்க்கம் இல்லை மலாய்க்கத்துமானது சொர்க்கம் இல்லை அவருக்கு தேவையும் இல்லை சுவர்க்கத்தை படைத்ததும் மனிதனுக்கு தான் அது மாத்திரமல்ல இந்த உலகத்துல அது வானமா இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் அல்லாஹு சுபகானுவத்தால படைத்த அத்துறை வஸ்துக்களும் மனிதனுக்கு தான் படைத்திருக்கிறான் அது சாதாரணமான இஞ்சா இருக்கலாம் வெள்ளப்பூரா இருக்கலாம் மிளகா இருக்கலாம் உப்பா இருக்கலாம் உப்பு இருக்கிறே உப்பு சாதாரண உப்பு தண்ணியில போட கரைஞ்சு போயிடும் இந்த உப்பை கூட மனிதனுக்கு தான் படைத்திருக்கிறான் உலகத்துல யாராவது உப்பு போட்டு சாப்பிடுறாங்களா எங்கேயாவது சிங்கம் எங்கேயாவது புலி எங்கேயாவது யானை எங்கேயாவது எலி உப்பு போட்டு சாப்பிடுதா இல்லையே சாதாரண உப்பு அதை கூட அல்லாம் யாருக்கு படைத்திருக்கிறான் மனிதனுக்கு தான் படைத்திருக்கிறான் நெருப்பு பாருங்க அல்ல யாருக்கு நெருப்பு படைத்திருக்கிறான் உலகத்துல எங்கேயாவது சிங்க நாளைக்கு சேர்ந்து இருக்கிற ஏதாவது மான வேட்டையாடி நெருப்பு சுட்டு தின்றுதான் அப்படி சுட்டு சாப்பிட கருத்தவன் இருக்கிறான் சுடாது சாப்பிடாது ஏன்னா நெருப்பை படைத்ததெல்லாம் மனிதனுக்கு அந்த மலாய்க்கு அந்த ஆப்பிளோட சேர்ந்துடுறாரு அந்த ஆப்பிள் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போறாரு எங்கெல்லாம் இறங்குதோ அங்கெல்லாம் இறங்குறாரு எப்படியோ நம்ம வீடு ஊருக்கு வந்துருது நம்மளுக்கான மனசு போடுறாங்களா நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம் நம்ம வாயில வெட்டிட்டு தான் அந்த மலாய்க்கா போவார் மனிதனால முடியுமா இப்ப நான் போட்டிருக்கிற ஜுப்பா இருக்கேன் எங்க திட்டது எங்க செய்வது யாரு செஞ்சா யாரு செஞ்சா எங்க போச்சு எங்க இருந்துச்சு நம்ம உடுத்திருக்கிறோமே அல்லாத மலாய்க்காவை சாப்பிடுவான் நம்ம சாப்பிடுறோமே அரிசி சோறு ஒரு தவளத்துல எத்தனை பூமியில வந்த நெல் இருக்கும் நம்ம ஒரு பொடி பிடிக்கிறோம் இல்லையா ஒரு பொடியில ஒரு நூத்தி ஐம்பது அரிசி இருக்குமா ஒரு இருநூறு அரிசி இருக்குமா இருநூறு சோறு அரிசினா சோறு இருக்குமா அது ஒரு ஒரு வெள்ளாமையில வந்ததா யாருக்கு தெரியும் எத்தனையோ வெள்ளாமையில வந்திருக்கலாம் ஆனா நம்ம பேருந்து சொன்னா அல்ல ஒரு மலாய்க்காவை காட்டிடுவான் நம்ம குடிக்கின்ற தண்ணி எதிரையோ எடுத்துக்கொள்ளுங்க நம்ம ஓட்டுகின்ற வாகனம் அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறார் உலகத்தில் எல்லாமே உங்களுக்கு தான் நம்மளுக்கு இது தேவை கிடையாது இது பூமியில இத சமாவும் பதற வைதல் கவாக்கும் கதற இது சென்று எல்லாம் அழிஞ்சு போயிடும் மெயினான பெரியாத சகோதரர்களே ஆக மனிதன் ஒரு சிறந்த படைப்பு தான் ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னன்னா அல்லா படைத்த படைப்புல இந்த உலகத்துல அல்லாக்கு எந்த படைப்பும் மாறு செய்வதில்லை எந்த படைப்பு ஆனால் மனுஷனை தவிர ஏதாவது பொருளை காட்டுங்க சூரிய பேர் செஞ்சு வந்திருக்கான் அறைக்கு உதிக்கிற சூரிய பேர் ஏழரைக்கு வந்திருக்கிறான் இல்லையே மேலான பெரியார சோழர்களே அல்லா எல்லா வக்துவையும் படைத்தான் அதற்கு ஒரு எல்லையை கொடுத்தான் ஒக்காலத்துக்குள் நெசையின் பகத்தரம் இந்த உலகத்தில் எல்லா வஸ்துக்களையும் படைத்தல்லா அந்த படைப்பு பொருள் எல்லையை கொடுத்தான் இது எந்த எண்ணெய் தான் இருக்கும் இந்த எல்லையை தாண்டக்கூடாது சிறுக்க ஒதுவுதுல்லா இது அல்லாத எல்லை அல்லாத ஒரு எல்லை அந்த எல்லையை தாண்டாதே என்று சூரியனுக்கும் சொன்னா சந்திரனுக்கும் சொன்னா காத்துக்கும் சொன்னா அழைக்கும் சொன்னா பாம்புக்கும் சொன்னா சிங்கத்துக்கும் சொன்னா உலகத்துல எதுவுமே தாண்டது இல்லை தாண்ட ஒரு படைப்பு மனிதன் மாத்திரம் தான் நம்ம தலையை எடுத்துக்கொள்கிற தலையில முடி வருது அது வளருது இல்லையா வெட்ட வெட்ட வளருது ஏன் புருவ முடி வளருது அதுவும் முடியாது வளரவில்லை தானே தவிர தலைமுடி தானா வளருது அல்லா வளருந்தா வளருது புருவ முடிய வேணாம் வளராது எங்கேயாவது வளர்ந்து பார்ப்போமே என்று பூர்வ முடி வளர்ந்து பார்த்திருக்கா நேரத்தை வளருன்னா வளருது பல்ல வேண்டாம் வளராது தானே இல்லை இது ஏட்ட இல்லை என்னுடைய கடை என்னுடைய வீடு என் மனைவி என் பிள்ளை என் பள்ளி என் நாக்கு என் பள்ளி என் நாக்கு இல்ல சோதரிகள் என் பள்ளி என் நாக்குன்னா என் பள்ளி நாட்டை கிடைக்குது ஆன்றா ஆன்றா ஏன் பல்லு நாட்டை கழிச்சிருக்கான் ஓ பல்லு தானே ஏன் கேட்காம கழிச்சிச்சு பள்ளி ஏழுங்களே நாக்கு ஏழுங்களே உடம்பு ஏழுங்களே ஏன் உடம்புன்னா நான் நினைக்கிறது நினைச்சா தானே முடி பழுக்கணும் ஏன் தானா பழுக்குது யாருக்கு விருப்பம் முடி பழுக்க தன்னை முடி பழுக்குது இல்லையா யாருக்கு விருப்பம் யாருக்குமே விருப்பம் இல்லை நாற்பது வயசு தாண்டிட்டாரு முடி பழுக்கலன்னு வைக்க எல்லா சந்தோஷம் உபகாரம் சொல்லுவார் என் மனசு நல்ல தானே அதுக்கான முடி பழுக்கல அப்ப வந்து முடியல மனசுல நாரியா இருக்கு எல்லாம் நல்லதா இருக்கு அல்லா பழுக்க வைக்கிறான் ஐம்பது வயசு ஆயிடுச்சு அறுபது வயசு சுபகால் ஒரு முடி பழுத்து இல்லை அவ அவர் பரம்பரை அப்படிதான் அவட வாப்பாக்கும் இல்லையா பாப்பா வாப்பாக்கும் பழுக்கலையா அவட வாப்பாக்கும் இல்லையா அதெல்லாம் இவருக்கும் பழுக்கலையா மேலான தெரியாதே ஒரு முடி இருக்கையா அது என் கண்ட்ரோல் இல்லை அல்லா தடுக்க முடி அவன் பழுக்க வைக்கிறான் தடுக்க வைக்கிறான் அதையெல்லாம் எனக்கு ஆசையா சீரியல் வரணும்னு பணவர்களே பிரஷர் வரணும் ஆசையா தனவர்களே பறவை போகணும் ஆசை யாருக்கு ஆசை யாராவது சொல்லுங்களேன் அது உங்களுக்கு தரலை சொன்னா நல்லா இருக்கும் நவுதும் இல்ல நவுதும் இல்ல யாருக்காக கை சுருங்குகிறதே கால் சுருங்குகிறதே மேலாறு பெரியாரே கண்ணு பார்வை மங்குதே காது கேட்டது குறையுதே வாலிபர்கள் சாப்பிடுகிற சாப்பாடு நானும் சாப்பிடுறேன் உடம்பு சுருங்குதே அல்லாத ஒன்று ஓட இல்லை நான் இயக்குறேன் நான் இயக்குறேன் மனைவி ஏண்டா மனைவியால் சந்தோஷம் வருமே மனைவியால் பிரச்சனையே பிள்ளை ஏண்ட ஏன் பிள்ளைன்னா நான் சொன்னதை கேட்கணுமே கேட்கிறாங்களே கேட்கலாம் அப்ப ஏன் முன்னாடி நான் சொன்னதை கேட்கு ஏன் இல்ல தோழரே உலகத்தில் ஏன் ஒன்றும் இல்லை அல்லாதே அல்லா தன்ன அல்லா இயக்குறான் அதே தோழர்களே இந்த உலகத்திலே அல்லாத எல்லையை தாண்ட ஒரு படைப்பு மனுஷன் மாத்திரம் தான் பாவம் செய்த படைப்பு மனுஷன் மாத்திரம் இருக்கிற பாம்பு எப்பயாவது வெளியே வந்திருக்கான் பொந்துக்குள்ள பாம்பு வச்சால்டா இருக்கிற பாம்பு எல்லாம் வெளியே வந்துச்சுன்னு வீட்டுக்குள்ள பாம்பு கட்டில பாம்பு அதாவது வேனுக்குள்ள பாம்பு கலைக்குள்ள பாம்பு நம்ம எல்லாம் பொங்கலுக்கு போயிடும் அது வராது எல்லையை தாண்டாது ஆக மேலான தெரியாது சொல்வது இந்த உலகத்தில மனிதன் மாத்திரம் தான் எல்லையை தாண்டுவான் மனிதன் மாத்திரம் தான் பாவம் செய்பவன் ஐசா அல்லா சொல்கிறான் மா அப்பாவுக்கும் நீ முஸ்லீமா பவிமா கட்டுவ இந்த உலகத்துல சின்ன சிறிய சோதனையோ பெண்ணம் பெரிய சோதனையோ வருவதின் நோக்கம் எதுனா நீங்க செஞ்ச பாவம் நீ செஞ்ச பாவத்தால சுனாமி வரல ஆறு மாதம் செஞ்ச பாவத்தால பூமி அடித்து வரல சோதனை பறவைகள் செய்த பாவத்துல கத்திரினா அயறினா வேற என்ன வச்சான் என்னமோன்னு வச்சான் அதுக்கும் பொம்பளை பேர் தான் வச்சான் கத்திரினா அயரினா சண்டியா வச்சான் பொம்பளையை பார்த்து பார்த்து அல்லாட அதாவுடைய காத்துக்கும் பொம்பளை பேர் தான் வச்சான் சரி பறவைகள் செய்த பாவத்தினால் அயரினா வரலே கத்திரினா வரலே மீன்கள் செய்த பாவத்தால் சுனாமி வரலே மிருகங்கள் செய்த பாவத்தால் பூமி ஆடவில்லை மேலான தெரியாத சோதர்களே அபு கத்தாதா ரபி அல்லாஹு தால கேட்டாங்க கத்தாதா ரபி அல்லாஹு தாலான்னு இதை பூமி அடிச்சுனா என்ன ஏன் பூமி அடிச்சு வருது சொன்னாங்களா பாருங்க விஞ்ஞான பதிவு வேற விஞ்ஞான பதிவு வேற விஞ்ஞான பதிவு வேற மெஞ்ஞான பதிவு வேற ஆனா உலக வரலாறு விஞ்ஞானம் விஞ்ஞானத்துக்கு முன்னாடி அடி அடிபடிந்து போனதுதான் தருத்திரம் விஞ்ஞானம் விஞ்ஞானத்துக்கு முன்னால் கைத்தர தருத்திரம் இல்லை மின்ஞான கருத்து மாறாது விஞ்ஞான கருத்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ கத்தாரவர்கள் சொல்றாங்க பூமி பலத்து நம்ம புதுசு அப்படிதானே இந்த பூமி இருக்கு இல்லையா பூமிக்கு நம்ம பலத்தா பூமி புதுசா பூமி பழசு நாங்க புதுசு நாம இந்த பூமிக்கு மேல நாற்பது வந்து தானே ஆனா இந்த பூமி தான் ஆண் தொகுதி போட்டு கண்டுச்சு இந்த பூமி தான் ஆறு மணிக்கு கண்டுச்சு இந்த பூமி தான் சரசுல்லாவை கண்டுச்சு இந்த பூமி தான் செய்யானே கண்டிச்சு கண்டுச்சு இந்த பூமி தான் நூத்தாலி இஸ்லாமே கண்டுச்சு அது நம்ம புதுசு பூமி பழசு மேலான தெரியாது எந்த பாவத்தால் இந்த பூமி அல்லா தூக்கி அடிச்சாலோ எந்த பாவத்தால் அல்லா இந்த பூமியை ஆழ்த்தினாலோ எந்த பாவத்தால் இந்த பூமியை தலைப்பு அல்லா பரப்பினாலோ அந்த பாவம் திரும்ப நடக்க போல அந்த பூமி சொல்லுதான் யாழ்லா இவன் தெரியாம செய்யறான் மேல உள்ளவன் தெரியாம செய்யறான் இந்த பாவத்தை ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சுதான் என்ன தூக்கி அடிச்ச இது இவனுக்கு தெரியாது தெரியாம ஆடுறான் தெரியாம சொல்லுறான் தெரியாம தலைகளை பிடிச்சி திரிகிறான் யாரோ நானும் இல்லை நானும் இல்லை அவன் தான் அவன் தான் பூமி அல்லாத பயத்தால் ஆடுவே அதுதான் பூமி அதிச்சுன்னா சுபகாரன் ஆயிஷா ரவி அல்லாஹு தாரான்னு அடையிட்டான் ஆயிஷாவே என்ன பூமி எரிஞ்சுனா ஆயிஷா நாய் சொன்னாங்க எந்த நாட்டுல எந்த ஊர்ல விபச்சாரம் அதிகமாக விடுவோம் விபச்சாரம் அதிகமாயிட்டா அதே மாதிரி இசை கைகள் அதிகமாயிட்டா அல்லா பூமியை பார்த்து சொல்றான் ஆடு ஆடு பிறகு அந்த பூமி ஆடு இது பூமி அதிர்ச்சி தான் ஆயிஷா ரவி அல்லாஹ் மேலான பெரியாரை சோழர்களே ஆக அல்லாஹ் சுபகானுவத்தாலா அவளுக்கு மாறு செய்கிற படைப்பு மனிதன் மாத்திரம்தான் அதனால தான் அல்ல சோதனைகளை தார பறவைகள் சோதனை இருக்கா மீனுக்கு சோதனை இருக்குதா ஏதாவது விருதுகள் சோதனை இருக்குதா அதான் பார்த்த வாழும் அது எந்த பொருளாதார பிரச்சனை இல்லை எந்த கரண்ட் பிரச்சனை இல்லை பிரச்சனை மனிதனுக்கு தான் அதுவும் அதுதான் இறக்கத்துக்கு தான் இறக்கத்துக்கு அல்லா சொல்றா லால்ல உன் எழுதியோம் நீங்க திரும்பி எங்க வரமாட்டீங்களா ஏன் பேர் உச்சரிக்க மாட்டீங்களா என்னை யாபகப்படுத்தமாட்டீங்களா மகுலூக் மகுலூக் மகுலூக் அவரா நடக்கும் இவரா நடக்கும் அந்த அமைச்சரால் இந்த அமைச்சரால் இந்த ஜனாதிபதியாரு பச்சையால நீளத்தால கருப்பால சிவப்பால சொன்னீங்க இல்லையா இப்ப சொல்லாது சொல்லாது என்னால என்னால நடக்கும் சொல்றீங்களா அதற்கு தான் பதினைந்து வருஷம் இருபது வருஷம் வச்சுக்கிறோமே கல்யாணம் முடிஞ்சிருக்கு இருபது வருஷமா நீ நிக்காக முடியும் குழந்தை எவ்வளவு கவலையா இருக்கும் இருபது வருஷத்துக்கு பிறகு புள்ள பிறகு அந்த கணவன் மறைவிக்கும் என்ன அன்பும் சுபாரல்ல வார்த்தைகளை வர்ணிக்க முடியாது இருபது வருஷத்துக்கு பிள்ளை கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா ஓ அந்த பிள்ளைக்குள்ள இறக்கம் வேற எதுக்கும் இருக்க அவ்வளவு சந்தோஷமா வளர்க்கிறாங்க மாஷா கேட்க முன்னால கொடுத்தாச்சு அளமுந்தி கொடுத்தாச்சு ரொம்ப அன்பா வளர்த்தாங்களா இப்ப அது பேசுற வயசு வந்துருச்சு ஒன்றரை வயசு வச்சுக்கிறோமே ரெண்டு வயசு வச்சுக்கிறோமே செல்லமா உமா வாப்பா வளர்ந்தாங்க இல்லையா அந்த புள்ள எல்லாத்திர பேர் சொல்லுது உண்மானது எவ்வளவு கவலையாக உமாவா பார்த்து ஏழு சாமி வாங்கி கொடுத்து இந்த வாங்கிட்டு தந்தா மாமியா மாமிய சரி ஏழு ஒரு விளையாட்டு சாமான் பொம்மை எல்லாம் வாங்கி இந்த வாங்கி தந்தா சாட்சியிருந்தான் என்னடா இது பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தவமா தவம் இருந்து பெற்று இருக்கிறதெல்லாம் கொடுத்தா மாமியுது சாட்சியுது என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் என்ன சொன்ன உங்க ஆசை எந்த வார்த்தை போகணும் பஜார் கூட்டு வா ஷாப்பிங் கூட்டு போயிட்டு புட்சிட்டியில போயிட்டு இருக்குதெல்லாம் அள்ளி கட்டி ஒரு கூடைய போட்டு மா இது யார் உங்களுக்கு தந்தா என்னடா இது அதை கொடுத்தா மாமிங்குது இது கொடுத்தா தாட்சிங்குது இதுவும் பெரியமானது சரியான கவலை சரியான கவலை யாருக்கு தாய்க்கு ஸ்கூலுக்கு கேட்டாக்கா ஸ்கூலுக்கு கூட படிக்க போகுதா இப்ப என்ன ஆச்சுன்னா போனா ஸ்கூலு யாரு உமா நல்லா டோப்பி வாங்கிட்டு போயிட்டு சாக்லேட் வாங்கிட்டு போயிட்டு எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு சொன்னாலா என் பிள்ளைக்கு யாரு ஒரு அடி அடிப்பீங்களோ ஒரு தொகை தருவேன் ரெண்டு அடி அடித்தா ரெண்டு தொப்பி தருவேன் பிள்ளைகளுக்கு தொகை தருவையில கேட்டையா வேணும் அடிக்கிற அடி சுப ஆனல்லாம் முன்னால பின்னால மூக்குக்கு கண்ணுக்கு காதுக்கு தலைக்கு இடுப்புக்கு எல்லா சுத்தி அடி யாருக்கு பிள்ளைக்கு அப்படி அடிதான் என்னடா இவ்வளவு அடிபட்டு ஏன் கூட மாட்டியா தாங்கிட்டான் சௌரே கடைசியில அடி தாங்க இல்லாம அந்த புள்ள உமாண்டிட்டான் இப்பதான் அந்த தாய் ஓடி வந்து தாய் ஓடி வந்து இந்த வார்த்தையை கேட்க தானே நான் இவ்வளவு ஏற்பாடு செய்தேன் உடனே அடிக்க வச்சேன் என்று தன் நெஞ்சோடு அழைச்சுக்கிட்டா அல்லாட நெருங்குறான் பாவம் செய்ய செய்ய அல்லாவிட தூரமாகிறான் நிலான பெரியாளே மூசா ஒரு அல்லாவை சந்திக்கிற நேரம் பார்த்தா அல்லாத ஐம்பத்தி ஒரு மனிதன் மேல இருபத்தி நாலு மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கு மூசா கேட்டாங்க யாரில் இந்த பாக்கியசாலி யார் என்ன அமல் செஞ்சார் இவ்வளவு உன்னுடைய ரஹமத்தை அடைஞ்சிட்டே இருக்கிறாரே இவர் செய்த அமல் என்ன இவர் யாரு அல்லா சொல்றாங்க யாருன்னு கேட்காதீங்க அவர் என்ன அமல் செஞ்சாருன்னு கேள்வி இப்ப அல்லா சொல்றான் அவர் என்ன அமல் செய்தார் தெரியுமா அவரோட வாழ்க்கையில மூணு அமல் இருந்தது மூணு நல்ல காரியம் அதை நான் ஏற்றுக்கிட்டேன் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த செயல் ரொம்ப உள்ளத்துல அன்பு உண்டாக்கிருச்சு அதனால என்னுடைய ரஹ்மத் அவருக்கு பொழிஞ்சுக்கிட்டே இருக்கேன் மூசாலித்தலம் ஆச்சரியமா கேட்டான் என்ன யார் அவர் செஞ்ச நல்ல அமல் என்ன முதலாவது அல்லா சொன்ன என்ன தெரியுமா லா யஹசுது என்ன பாலா மகாத்தாகும் உபாகும் பகுதிக்கு நான் யாருக்காவது என்னுடைய புறத்தாலே ஒரு ஞாபகத்தை ஒரு அறுவடையை நான் கொடுத்து விட்டால் அவன் பொறாமைப்படமான் அவன் வாழ்க்கையில பொறாமை இல்லை விவகாரம் பெரியாளர் இதை பாருங்க எவ்வளவு பொறாமை என்னோட பிசினஸ் பண்ணி பெரியாள் ஆகிட்டான் என்னோட படிச்சு டாக்டர் ஆயிட்டான் என்னோட படிச்சு பெட்டான கடை ஆயிட்டான் என்னோட சத்தாரி போய் அப்படி ஆயிட்டான் அப்படி ஆயிட்டா இப்படி ஆயிட்டா சுபகான் இல்ல அல்லா கேட்கிறான் அகும் எத்தி கூட ரஹ்மத் ரப்பி ஏன் ரஹ்மத்தை நீங்களா பண்ணிட்டீங்க ஏன் பொறாமத்து சாவுறீங்க பொறாம விடாதீங்க பொறாமை தான் இந்த உலகத்தில் இந்த முதல் பாவம் பெருமை பொறாமை மனிதன் நாட்டமாக்கும் போகிறது அல்லா பாதுகாக்கிறது பெரியார்களே எந்த அளவு போறாமே ஒரு வாகனம் ஆயிட்டா ஒரு கடை வாங்கிட்டா ஒரு பிசினஸ்ல முன்னேறிட்டா ஒரு சொந்தமா இது அல்லா கொடுக்கலாம் அல்லா டாக்டர் ஆக்கலாம் அல்லா முக்தி ஆக்கலாம் அல்லா வளர்த்தான் ஆக்கலாம் அல்லா ஏழை உலகத்தில் யாரும் சரி செய்ய முடியாது மேலாண் பெரியார்களே அல்லா கேட்கிறா பொறாம படாயிங்க இந்த உலகத்தில முதல் பாவம் பெருமையின் பொறாமை எல்லா பாவத்துடைய தலைமைக்கு ஒரு தாய் மாதிரி பெருமை பொறாமை இந்த ரெண்டு விரிச்சு நான் மனுஷனை வாக்கின்னு சொல்றேன் அப்ப அல்லா சொல்றான் அவருக்கு இல்லை பொறாம இல்லை யாரை பார்த்தும் பொறாமப்படல எந்த அளவு பொறாமன்னா சுமகால் அல்ல பக்கத்து வீட்டுக்குள்ளே கல்யாணம் முடிச்சு போட்டான் இவங்க வீட்டுக்குள்ளே கல்யாணம் முடிச்சு போட்டான் பக்கத்து வீட்டுக்குள்ள புள்ள அஞ்சு அஞ்சு ஆம்பளையா இவருக்கு அஞ்சு பொம்பளையா பொறாமையை பார்க்கல இவருக்கு பொம்பளை பொறாமை அது பொம்பளை தந்தது அல்ல ஆம்பளை தந்தது அல்ல நம்ம எல்லாம் திருமணம் முடிக்கிற நேரம் கிஃப்ட் கொடுக்கிறோம் அன்பளிப்பு கொடுக்கிறோம் அல்லா சொல்றோம் நான் எந்த கணவன் மனைவி ரொம்ப நேசிக்கிறேனோ அவருக்கு கொடுக்கிற முதலாளுக்குள்ள பொம்பளுக்குள்ள பொம்பளுக்குள்ள நினைச்சா சுபசோபம் சொல்லுங்க ஆகும் உங்களுக்கு சுபசோபம் சொல்லுங்க பொம்பளை பிள்ளை கிடைச்சிருக்கு பறக்கத்துவர்களே ரசூஸ் அல்லா சொன்னாங்க இல்லையா மூணு பொம்பளை பிள்ளை கிடைச்சா அவருக்கு சொர்க்கம் வாடிக்குனாங்க சுபகானது இதை விட என்ன ஆனா நம்மள பையன் என்ன சொல்றான் நீ மூணாவது பொட்டையை பெற்றா தலாக் வாஜிபுன்றான் ரசூல்லா சொல்றாங்க சொர்க்கம் வாஜிபுன் நம்மளவன் சொல்றான் நீ மூணாவது பொட்டையை பெற்றேன்னு வச்சுக்கோ தலாக்கு இங்க வந்துடாரு அல்லாஹூ சமீபத்தில் ஒருத்தன் மூணாவது பொம்பளை புற கலாசன்தான் அது அல்லாத என்ன நாட்டம் அல்லாத தக்தீர் மூணாவது பொம்பளை புற கிடைச்சிருக்கு அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறான் மூத்தது காத்திரி இல்லை என்ன பண்ணிருக்கிறான் ரெண்டு மாசம் அந்த பிள்ளைக்கு சிக்கட்டாக சுட்டே கொண்டு வர்றான் இன்னால் இல்லாத சிக்கட்டான சுட்டு கொண்டுருவாங்க அந்த பிள்ளைக்கு சூடு தாங்கிடாம ஹார்ட் அட்டாக் வந்து ரெண்டு பாகத்துல புள்ள போகும் முஸ்லிம் யாருக்கு சொல்லுங்க அநியாயத்தை வாரத்தில் இருந்து தண்ணி வெள்ள ஆச்சரியம் தோணவில்லை முஸ்லிம்கள் செய்யற பாவத்துக்கு அநியாயத்துக்கு நேரம் வர தண்ணி இருக்கே ஆச்சரியம் அதுதான் சில ஊர்ல பாம்பு பெய்யலாம் சில ஊர்ல இரான் மலையா சில ஊர்ல முதல மலையா வேற என்னென்ன பேர் போல அல்லாந்துதான் இருக்கும் மேலான பெரியாது சொல்லி ஆகையால் பொறாமை படுபவன் அவன் ஈமான் அந்த விரடை நெருப்பு கருத்து சாம்பலாக்குது போல பொறாமை தாழ்ந்த ஈமானே அந்த பொறாமை கழிச்சு சாம்பலாக்குன்னு சொல்லாது யார வளர்ச்சியை பார்த்து பொறாம பற்றாய் அல்லா நாளியா அல்லா கொடுக்கிறா அல்லா ஆக்குறான் அல்லா அழிக்கிறான் அல்லா ஆக்குறா முயற்சி செய்யலாம் தகுதியில போட்டிருக்கிறோம் ரெண்டாவது அதற்கு முத்தாலை அல்லா சொல்றா அவற்றுள்ள ரெண்டாவது நல்ல தெரியுமா கண்ண மூடி திறக்கிற அளவு அவர் தன் தாய் தங்களை உள்ளத்தை நோகடித்தது கிடையாது பாருங்க நல்லா சொல்ற விஷயத்தை ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி செஞ்சு நல்லா சொல்றாரா ஒவ்வொரு வருஷமும் பத்து உம்ரா ஒரு ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு மூணு உம்ரா செய்தா நல்லா சொல்றாரா தகத்தை திறந்து சொல்றா சொல்றாரா சௌராட்ட தொடர்ந்து சொல்றாரா இல்லையே அல்லா இந்த மனசு நோ அடித்தது கிடையாது சர்வ சாதாரண சொல்லு மகன் ஹஜ்ஜில உமாக்கு தெரியாது மகன் உம்ராது போயிட்டு உமாக்கு தெரியாது ஊர் மக்கள் சொல்றாங்க உங்களுக்குள்ள உம்ராலையா உங்களுக்குள்ள ஹஜ்ஜிக்கு போயிட்டா இவருக்கு பீட்டி இவர் சரியான வேலை உண்மை பார்க்க நேரம் இல்லை உண்மை சொல்ல நேரம் இல்லை இந்த ஹஜ்ஜி கபுலாகுமா இவர் அரசாங்கம் கபுலாயிருமா மேலான பெரியாரை சோழ வெளிநாடுகள்ல இந்த ஜப்பான் போன்ற நாடுகள்ல தாய்க்கு ஒரு நாளை ஒதுக்கி வச்சிருக்கான் மதர் டே வருஷத்துக்கு ஒரு போய் உமா பார்த்துருவார் நவுதுலாம் தெரியாது தாய் தந்தையை நோகடிச்சது உலகத்துல நல்லா வாழ்ந்தா தருத்திரம் கிடையாது சொத்த காரியம் தருத்திரியம் அவன் விடுற விடுற பெருமை அது சாதாரணமாக இல்லை சொன்னாங்க ரசூசல் எல்லா வசல்லம் தாயை ஒதுக்கி தன் மனைவியை பக்கத்துல வைக்கிற காலம் வந்தால் தன்னை ஒதுக்கி நண்பனை பக்கத்தில் இருக்கிற காலம் வந்தால் வந்துருச்சு வந்துருச்சு எத்தனையோ மனைவிமாருக்கு வேலைக்காது உமா உமா தோதாது உமாவை பேச விடுவதில்லை உமா வயசு போனா ஒதுங்கி இருங்களேன் மானத்தை போக்காங்க உமா உங்களால் எனக்கு பெரிய இல்லையா உமாவால கேவலமா உமா அசிங்கமா அல்லாஹோ சகோதரே பத்து பிள்ளையை வச்சு அவ தட்ட தனியை வளர்க்கிறான் ஒரு பத்து புள்ள பாரமாவி மசூரா பண்றாங்க நானா நீ ஜனவரி பிப்ரவரி நீ வச்சுக்கோ மார்ச் ஏப்ரல் சீசன் அப்ப நீ வச்சுக்கோ உண்மை வைக்கிறாங்க அந்த பெத்த மனசு எப்படி பதறும் சொல்றது ஏழை தாய்க்க போய் உங்க பிள்ளைய நான் எடுத்து வளர்க்கவான்னு கேளுங்க விடமாட்டா விடமாட்டா செத்தாருல வளர்த்துவா அந்த தாய் அவ வயசு போன கொடியம்மார் மகன்மார் சேர்ந்து பங்கு போடுறாங்க நீ ரெண்டு மாசம் வச்சுக்கோ நீ ரெண்டு மாசம் வச்சுக்கோ நீ ரெண்டு மாசம் வச்சுக்கோ நானா வீட்டுக்கு போறது சரி கடலை பண்றது இல்ல இந்த கேட்கறது இல்ல என்ன செய்ய சரிதான் இருக்கணுமே விழா தோழர்களே உலகத்துல நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் மௌத்து பிறகு கண்டிப்பான் ஆனா யார் தாய் தந்தையை நோகடிக்கிறாரோ உலகத்திலே தீரடிக்காம மூத்தாக்க மாட்டான் என்று நான் சொல்லல அதற்கு சூழ்நிலை சொன்னான் கபுருக்கும் அபுனாகும் உங்களுக்குள்ள உங்களுக்கு நல்லது நடக்கிறதா நீங்க உங்க நல்ல நடங்க நல்ல நடங்க எங்க உமா அப்பாவை செய்ய அநியாயத்தம்மா அந்த நம்முடைய பிள்ளைகளை வச்சு வாங்குவான்னு சொன்னாரு சொல்லுவான் ஒரு வாப்பதார செஞ்சாரா அந்த அம்மா பாப்பா வெளியே போட்டான் அம்மா பாப்பா வெளியே போயிட்டு அவங்க கூதல்ல கத்துறான் அடே மகனே ஒரு பெட்ஷீட்டாவது தாரா ரொம்ப குளிரா இருக்குது வீட்டுக்கு வெளியே உடனே மகன் சொன்னா மகனே போய் பெட்ஷீட் கொடுத்துருவாங்க மகங்கால போனா பெட்ஷீட் கொடுத்தான் வந்தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிரோட வாப்பக்காரன் கேட்டானா ஏண்டா பெட்ஷீட் கொடுக்க இவ்வளவு நேரமா இல்ல வாப்பா நான் ரெண்டா கீழ்த்து பாதி எடுத்து பாதியை கொடுத்துட்டு வந்தேன் நான் வாப்பக்காரன் கேட்டானா ஏண்டா முழுசா கொடுத்துருந்தாரு இல்ல வாப்பா இவரே நாம் பெருசாயிரம் கூட ஒண்ணு வெளியே போட கூட உனக்கு வெற்றிக்கு வேணுமே அதுதான் பாதி எடுத்துருந்தான் அப்பதான் அந்த மாட்டு வாப்பாக்கு விலகிட்டான் ஆஹா நான் எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்யறேன் மேலான பெரியாரை தோழர்களே உமா வாப்பா விஷயத்துல விளையாடாது உமா வாப்பா விஷயத்துல அவங்க பாரமா நினைக்காதீங்க அவங்க பெரிய பாக்கியம் தோழர்களே அல்ல சேர்த்து தான் சொல்லுங்க பிரிக்கல அதே நாள் தனக்கு வழிபடி ரசூல்லாக்கு வழிபடு இதை பிரிக்கல அதே நாள் எல்லாம் எனக்கு நன்றி செலுத்து என்று சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் தாய் தந்தைக்கும் நன்றி செலுத்துகின்றான் ரெண்டையும் பிரிக்கலாம் ஆகவே நான் பெரியாலே சோழர்களே எவன் தாய் தந்தை நோடிக்கிறானோ அல்லா பாதுகாப்பு பெரும் பாவம் அப்ப சொன்னாங்க நண்பனை பக்கத்தில் நண்பனை கூட்டு போயாச்சு வீட்டுக்கு பாப்பா வேலைக்காரன் டீய கொண்டாங்க தண்ணி கொண்டாங்க எங்க பிரின்சிபால் வந்திருக்கிறாங்க பாப்பா எங்க பிரின்ஸுக்கு முன்னால மாட்டு போகாதீங்க எங்க பிரின்ஸுக்கு முன்னால பேசக்கூடாது இப்ப என்ன பாப்பா தண்ணி கொண்டாரு பாப்பா இருந்தேன் அந்த ஜிப்போ வெளியே வைங்க நான் பயணம் போ பாப்பா ஜிப்ப எடுத்து வெளியே வைக்கிறாரு அந்த மாதிரி ஆயிட்டாரு மூணா தெரியுமா பக்கம் மூணா முழுக்கி இருக்கிறாரு எத்தனையோ உமா வாப்பா மாதிரி பக்கமூனா ஒன்றும் பேசல வெளியே போட்டுருவான் என்னால தாய் கொடுத்தது கிடையாது அதனால தான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் மூணாவது அல்லா சொல்கிறான் அவற்றுள்ள நல்ல நல்ல தன்மை என்ன தெரியுமா வலா எம்சி நமீமா அவர் கோல் சொல்லி தீர்ந்ததே கிடையாது அவருடைய வாழ்க்கையில கோல் இல்லை அவன் மேலால தெரியாத போது பாவங்கள் செய்யும் பொழுது அல்லாவிற்கு மனிதன் தூரமாகிறான் நன்மைகள் செய்யும் போது அல்லாஹத்தை நெருங்குகிறான் அது என்ன நன்மை அல்லாவை நெருக்கும் எந்த பாவம் அல்லாவுக்கு தூரமாக்கும் தெரியாது ஆகையால எந்த நன்மையிலே நினைக்காதீங்க எந்த பாவத்தில் இதை நினைக்காங்க ஒரு விபச்சாரி சொன்னாங்களே நம்ம தருவா செய்ய செய்ய சுத்தமாகிறோம் மேலான பெரியார்களே பாவம் செய்யாதவர்கள் மடையர்கள் அல்ல பாவம் செய்யாதவர்கள் பாவம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல எல்லாத்துக்கும் பாவம் செய்ய இருக்கு ஆசை இருக்கு ஆனால் அவர்களை தடுப்பது அல்லாத பயம் அல்லாத பயம் ஒரு பெரியாட்ட போய் கேட்டாங்க உங்களுக்கு ஆசை என்ன அவர் சொன்னாலும் ஒரு அந்நிய கொஞ்சம் பார்க்கறது சொன்னாங்க இவ்வளவு யாராவது இந்த ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதற்கு ஆசைத்தான் ஆனால் ஆனா சோதர்களே அல்லா வேணான்றான் அல்லா வேணான்னு சொல்றதுனாலே அல்லா உஸ்மானு எத்தனையோ நல்லவர்கள் அந்த பாவத்தை விட்டு இருக்கிறான் அதனால பாவம் செய்ய தெரியாதவனே அவன் என்ஜாய் பண்ண தெரியா அவனுக்கு வாழ தெரியா அவனுக்கு முன்னேற தெரியாது மேலான பெரியாரை சொல்லி ஆகையால் அவருக்கு இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹ் உஸ்மானு தாலா தன்னுடைய நண்பனாக ஆக்கினார் இப்ராஹிம் அலி சலாத் அல்லா தன்னை நண்பனாக ஆக்குவதற்கு அல்லா நாலு விஷயத்தை சொல்லும் கிதாபு எழுதுறாங்க அல்லா இப்ராஹிம் அலி சலாத்தை தன்னை நண்பனாக்கினார் அதுல முதலாவது கல்ல மக்கள் உள்ள ரஹ்மான் தன்னை அல்லாவுக்கு அப்படியே அர்ப்பணித்தாங்க முஸ்லிமானாங்கன்னு அர்த்தம் முஸ்லிம் என்றா என்ன அடிமையாகிறது சரண்டராகிறது தந்த மூளைக்கு வேலை கொடுத்தது இல்லை அல்லா என்ன சொன்னாரோ அதை செய்யறது அல்லா வேணாண்டாரோ அதை விடுவது அவன் இப்ராஹிம் அழைத்தலாம் முதலாவது முஸ்லிமானார் மேலான பெரியாரே வசதியோடு இருந்தாங்க ரொம்ப வசதியான நபியா இருந்தாங்க அல்லாத சோதனை எப்படி எப்படி எல்லாம் வந்துச்சு ஆனா ஜெயிச்சு காட்டினாங்க ரெண்டாவது ஒரு ஜெத்தோட நீரா தந்த உடம்ப நெருப்பு கொடுத்தான் எவ்வளவு பெரிய சோதனை எவ்வளவு பெரிய சோதனை நெருப்பு போற போறாங்க நெருப்பு மண்ணா தெரியுது நம்மளோட மண்ணா தெரியுதா நம்மளுடைய சக்தி மண்ணா தெரியுது மலாரிக்காவான கூட மண்ணா தெரியுது கலிமாத சொல் இல்ல முதல் வார்த்தைன்னா முதல் எழுத்து என்ன அர்த்தம் இல்ல நம்மளூரை கொண்டு இல்லை நெருப்ப கொண்டு வந்து உலகத்துடைய சக்திகள் நம்மளுடைய காலத்திலே ஒரு பத்து லட்சம் ஒரு ஒரு கோடி இருந்திருப்பாங்களா ஒரு கோடி பேர் நம்மளுவாங்க ஒரு நம்மளும் இல்லை ஒரு கோடியும் நம்மளுவாகட்டும் நெருப்பாளமாவே பத்து மடங்கு பெருசாகட்டும் ஆனா ஏண்ட அல்லா நாடாம ஏண்ட ஒரு உரோமம் பத்தாது சுபகாரம் ஏண்ட அல்லா நாடாம இந்த நம்மளுக்கு எனக்கு இறந்த படிவ தோழர்களே இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஏசிக்குள்ள பேருக்கு நாலு தட்டு கட்டி நாலாவது தட்டை ஏசியாக்கி அந்த ஏசிய வேறு ஏசில பிரச்சனை ஏசில தந்து பஞ்சாபியால பிரச்சனை பிள்ளையால பிரச்சனை நெருப்புக்குள்ள ஏசி ஏசிக்குள்ள நெருப்பு அல்லாத கைவருக்கு மனைவியை சந்தோஷமாக்க இத்தாத்த கொடுக்கல தீன கொடுக்கல அல்லாத அச்சத்தை கொடுக்கல அவர் போற நுகர்வு கொடுத்து நூறனைக்கு போய் ஒரு அக்கல பாத்துல வச்சிருந்தா என் கொஞ்சாதி வெட்டி நிம்மதியா இருக்கலாது போடா அக்கல பாத்துல தந்தை நூறனையில தந்தை சரி சீக்கிரிய கந்தைக்கு மேல ஏறுவோம் கந்தைக்கு மேல ஏற அந்த தந்தை ஏதோ சுமிங் பூல கட்டி கொண்டாடி கொடுப்போம் அந்த சுமிங் கூட தந்தை பெரியாரு பெரியாரு போற சிங்கர திருநாள் ஏதோ ஒரு பயணம் போக்கரைச்சி போரே ரோட்டிலே அபாயா போட்ட ஒரு பெண்ணு ஒரு முஸ்லீம் கணவர் ரெண்டு பேரும் நடு ரோட்ல தந்தை அவன் கையை பிடிச்சி இருக்கிறான் இவன் ஏழான்றான் ஏதோ சொல்லிட்டான் போற இறங்கிட்டான் வாகனத்தை விட்டு இறங்கி ஏழாது நான் ஏற பார்த்தேன் அக்கரை பார்க்க நிம்மதி இல்லை நுழையாத நிம்மதி இல்லை ஏசிக்குள்ள நிம்மதி இல்லை சீக்கிரியா சொந்தகிட்ட நிம்மதி இல்லை நிம்மதி அல்லா அறிந்து கொள்ளுங்கள் அழுத்தமான வசதம் அலிப் லாம் அலி அலா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களே இப்ப வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே வாழ போனவர்களே அறிந்து கொள்ளுங்கள் அல்லா நிம்மதியே அவனுக்கு வழிபடுறதுல தான் வச்சிருக்கான் திட்டம் போட்டு தங்கி பண்ணி நம்ம நிம்மதியா வாழையாது அல்ல நிகழ்வு அல்லாத வச்சிருக்கிறான் மனைவி அல்லாத கண்ட்ரோல் பிள்ளைகள் அல்லாத கண்ட்ரோல் ஆக மேலான பெரியாரின் தோழர்களே அல்லா நெருப்பை இயக்கி ஆக்கினான் நெருப்ப கூறியாக்கினான் நெருப்ப வாழும் இடமா ஆக்கினான் மூணாவது தன்னுடைய பிள்ளைய அல்லாத பாதையில குருவான் கொடுக்க எடுத்துட்டு போறான் அல்லா பொருந்திக்கிறான் இருப்பான் இவ்வளவு பெரிய சோதனை எங்களுக்கு வந்துச்சு இவ்வளவு சோதனை வந்துச்சா அது ஒரு தடவை இஸ்மாயில் கழுத்துல கத்தியை சொன்னேன் இரண்டாவது பாய்ப்பு இந்த ரெண்டு தடவை மலாய்க்கமா தேடி தேடி அழுதாங்க மேலான பெரியார்களே இப்ராஹிம் அலி இவ்வளவு பெரிய பிறகு விருந்தாளிகளை ரொம்ப கவனிக்கிறவர் தான் இப்ராஹிம் அலைத்தலாம் இந்த நாலு காரணத்துக்காக வேண்டிதான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைத்தலாத்தை தன் நண்பனாக தேர்ந்தெடுத்தான் ஆகையால் எல்லாரும் வாழ்க்கை ஒரு தடவை தான் ஒரு சந்தர்ப்பம் தான் சந்தர்ப்பத்தை நழுவுவவர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்பவன் மூலியம் یاں لے آپ யாருக்கு எல்லாத்திர பாவத்தை மன்னிச்சு யாருலா எந்த பாவத்தை மன்னிக்கா விட்டாரு யாருலா இறக்கமுள்ளவரே பத்து மாசம் சுமந்து செத்து தாய் தந்தைக்கு இறக்கம் காட்டியாருலா தாய் தந்தைக்கு அன்பு காட்டியாருலா திருப்பிராயத்தில் இரத்தத்தை பாலாக்கி தந்தா நோய் என்றால் தாங்க மாட்டா பத்து என்றால் தாங்க மாட்டா தந்தை கபுர்ல யாருலா அந்த தாய் தந்தை கபரை சொர்க்கத்தின் பூஜையாக்கியா அல்லா நேரத்தின் மறுபடியாக்கிறாதே உயிரோடு தாய்க்கிற வாழ்க்கையில வர்க்கத்தை பாக்கியத்தை கண்களை குளிர வைக்கிறியா நீ குழந்தை யாராலும் கொடுக்க முடியாது சக்தியாலும் கொடுக்க முடியாது அந்த வாழ்க்கையை உம்மத்தை பதிலே காட்டினாய் உலகிலே காட்டினாய் கந்தத்திலே காட்டினாய் யாருலா திருவனை அழிக்கவில்லையா காரோனை அழிக்கவில்லையா நம்மூரை அழிக்கவில்லையா ஒரு சக்தி குறையலையா உன் ஆற்றல் குறையலையா உனக்கு வெளியிலும் அல்லா அல்லா முஸ்லீம்களுக்கு இறக்கம் மாற்றியாடா நாம செஞ்ச பாவத்தால் இந்த கல்லறை மண்ணை வந்து முன்னால் கேவல மாற்றியாடியாடா காவிரிக்கு முன்னால் தலைமுறை எந்த நியமத்தை தந்தாலோ மௌத்துக்கு முன்னாலே எந்த நியமத்தை பிடிக்கிறாரியாடா தந்த நியமத்தை மௌத்து வரைக்கும் யாரெல்லாம் காப்பாற்றியாடா குறிப்பாக இந்த நாட்டிலே முஸ்லிம்களை முஸ்லிம்களா வாழவையா கண்ணியமா வாழவையா பதற்காக்களை பாதுகாத்தையாடா முஸ்லிம்களை பாதுகாத்தையாடா உலமாக்களை பாதுகாத்தையாடா கிராமங்களை பாதுகாத்தையாடா ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் அத்தனை பேர் பாதுகாத்தது அல்லா நீ பாதுகாக்க நாடினா உலகத்தை யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது யாருந்தா தவறு கோயில அடுத்த சூழ்நிலை திறந்து விளைவித்து பாதுகாத்தவன் நீ யாருந்தா நீ சிறந்த பாதுகாவல் யாருந்தா யூது படைத்தராத்தே நீங்க வைத்த பாதுகாத்தவன் யாருந்தா யூது படைத்தராத்தே பாதைக்கு கிடைக்கிற பாதுகாத்தவன் யாருந்தா நாங்கள் பாதைகள் தான் யாருந்தா ஆனால் இந்த பூமி மனத்தான பூமி யாருந்தா அன்பு நவி முதல் நவி அதை பாதுகாத்தே தண்ணீர் பூமியிலே பூமி இந்த பூமி தான்டா நீ இந்த உலகத்திலே ஆதமலை இறக்க இந்த மண்ணை தானே தேர்ந்தெடுத்தாய் வந்து யாருலா என கைவிட்டாரே அல்லா கேவலமாக்கியாரே இந்த ஞானத்தை அதிகமாக்கி அல்லா காசிர்களை முஸ்லீம்களுக்கு நல்ல சம்பவத்தை அல்லா அவருக்கு اندر یہ بھی ہدایت پڑتی اللہ یار یاری پلا دیا اللہ یار یاری پلا دیا اللہ نبی امت یا اللہ نبی امت یا اللہ اور نبی سے یار ہے اور لکھنا یا اللہ اور ہدایت پوری اللہ یا اللہ اور قبل لکھ دیا دین کو مجھ سکر اللہ یا اللہ ہدایت پر ایک آتا دین سکر اللہ یا اللہ کہ انہوں نے آمی ایسر اللہ وان دال سے انگل کو کرئی ہنا لکھ دیا اللہ اندر کرئی ہنا لے مدینہ تل منور آلتا ہے اللہ نبی شکر کرتا ہے اللہ اس طرح سے انگل سے انگل انگل کرئی تو آتر کیا اللہ اندر کرئی تو آتر ہے لا یا اللہ محمد رسول اللہ اندر کرنا اللہ کرنا اللہ کرنا اللہ کرنا اللہ کرنا اللہ علماء نے بہت تندرا ہے دیدی نے بہت تندرا ہے والد بطر بہت تارا ہے ایسے ناکی بہت تارا ہے کنی کو پورا کی بہت تارا ہے دل کو کل کی بہت تارا ہے یا اللہ نانے تحجد تم کا چون کبیر فما تحجد تم بہت تارا ہے اللہ سجود تیرے کا چون کبیر فما سجود تیرے بہت تارا ہے اللہ قرآن ہو رہے کا چون کبیر فما قرآن ہو رہے بہت تارا ہے اللہ تمام تیرے کا چون کبیر فما تمام لبہت تارا ہے اللہ عرفہ ہے அங்கயா தூசோரே உன் துவா செய்ய காட்சிகளுக்கு இருக்குமா அங்க அதுல தோத்துடா எங்களை போல கைத்தேடிகள் யாரும் இல்லையா எங்களை போல கைத்தேடிகள் இல்லையா கனிமாவோட மௌத்த தந்திரியா பாவம் செய்யக்கூட மௌத்த தந்துடாது பாவத்துல மௌத்த தராது பாவம் செய்யற சந்தர்ப்பத்தை உண்டாக்காது நாங்கள் விரைவிடமானவர்கள் அல்லா மாற்றிக்கொள்வோம் அல்லா எனக்கு முன்னவரே எத்தனை மூச்சு விட்டாலும் கடைசி மூச்சு இருக்கியா அந்த கடை தந்தா உன் சக்தி கேட்க யார் இருக்கிறாயா உன்னை யாராவது கேட்க முடியுமா வந்து நீ நினைத்ததை செய்வாயா அந்த ஜன்னத்தில் பக்கியில் நம் அனைவருக்கு தந்திரியா இந்த துவாறு உனது தனிப்பொரு கிருவையால் கபூசிற்குள்ளாராக அலமதுல்லாக இருக்கிறான்